கூடி வருகிற இடம் தேவ சமூகமாக இருக்கிறது நாம் கூடி வரும்போது தேவன் நமக்கு இருக்கின்றார் நாம் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் கத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பூலோகத்தில் நமது ஆண்டவராகிய தேவனுடைய சுத்தம் இல்லாமல் ஒரு அணவும் அசைகின்றது இல்லை என்பதை நாம் அறிவோம் அதற்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்து செலுத்துகிறேன் நூத்தி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் அதாவது பக்தன் சொல்லும் போது அவர் இவ்விதமாக சொல்லுகின்றார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் தேவன் தமக்கு சுத்தமானவைகளை செய்கின்றார் தேவனுக்கு சுத்தம் இல்லாமல் வானத்திலேயோ இந்த பூமியிலேயோ சமுத்திரத்திலேயோ ஆழங்களிலேயோ ஒன்ற ஒரு அணுவும் அசையாது என்கிறது ஆதிகாலத்து பரிசுத்தவான்கள் அறிந்திருந்தார்கள் அறிந்திருந்தார்கள் அப்படினால் உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் தேவன் தாம் தீர்மானித்திருக்கிற தமது சுத்தத்தை தான் நிறைவேற்றி முடிப்பார் அதற்கு மாறாக ஒன்றும் ஒரு கொம்பனும் ஒன்றை அசைக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதுக்காக ஆண்டவருக்கு சுதந்திரம் ஆதிகாலத்து புத்தகவான்களைப் போல இக்காலத்திலேயும் தேவன் பரிசுத்தவான்களை எழுப்புகிறார் சபையில் இருந்து அதற்காக ஆண்டவருக்கு நான் வாழ்த்து செலுத்துகிறேன் இன்று காலையில நான் இந்த காரியத்திற்காக என்ற மனதை தேவனுக்கு நேராக செலுத்தி நான் வேண்டுதல் செய்தேன் இந்த ஜபத்திற்கு வருகிறதற்கு முன்னால் அப்பொழுது நான் கண்ட வெளிப்படுத்தலாவது ஒரு பெரிய எஸ்டேட் அதுல பங்கு பங்காக பலருக்கும் அந்த பிளாட்டுகள் ஏக்கர் கணக்கு அப்படி விருட்சங்கள் அதில் இருக்கிறது அதை அழிப்பதற்காக அதாவது மலையிலிருந்து குஸ்த காட்டு அந்த யானை யானைகளெல்லாம் கூட்டமாக வருகின்றது அதை சேதப்படுத்துவதற்காக அங்கே ஒரு சிலர் மாத்திரம் அந்த இஸ்ரேட்டில் உரிமையானவர்கள் அங்கே இருக்கிறார்கள் யானை வருகிறதை அவர்கள் தெரிந்தவுடனே அதாவது செருப்பை கொடுத்தினார்கள் நெருப்பை கொளுத்தி அதற்கு நேராக பிடித்த போது அவைகளெல்லாம் தாம் வந்த வழியே வெல்ல பல வழியிலேயும் விழுந்து விழுந்து ஓடினதை நான் கண்டேன் ஆண்டவருக்கு சோதனம் உண்டாவதாக அப்படினால் அருமையானவர்களே இந்த நாட்கள்லேயும் அதாவது உலகத்தில் இருக்கிற எவ்வளவு ஸ்தாபனங்களோ சங்கங்களோ மதங்களோ அல்லது தலைவர்களோ எவர்களா இருந்தாலும் சரி அவர் மாம்ச கூட்டங்கள் தானே அப்படின்னா அதாவது யானை என்கிற அந்த சுத்தியானது நெருப்பை கண்டு மாத்திரம்தான் பயப்படும் அதுபடியால் நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் நெருப்பாக இருக்கிறார் நம்முடைய உடமைகளை நமக்கு சொந்தமானவைகளை நம்முடைய உரிமை மறிப்பதற்கு யானைகளை போன்ற சக்திகள் ஒன்று கூடி எழும்புகிறது அவர்கள் மாம்ச பிண்டங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டாம் பரிசுத்தாவிலே நிரம்ப வேண்டும் நம்மளுடைய நெருப்பு வெளிப்பட வேண்டும் எல்லாம் பொசுங்கி போய்விடும் மட்டும்தான் சக்திகள் பயப்படுகிறதாக இருக்கிறது கிறிஸ்தவ மார்க்கத்தை பற்றி அவ்வளவு ஏராளமாக இந்த எண்ணம் உண்டாயிட்டது நம்முடைய அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் நோக்கி விடலாம் ஒருபோதும் கிறிஸ்தவ மார்க்கம் அழிந்து போகாது ஆண்டவராகிய தேவன் அதற்கென்றுதான் வருஷத்துவான் வெளிப்படுகிறார் சபையை உருவாக்கி இருக்கிறார் அப்படினால் இந்த உலகத்திலே நாம் அவர்களை ஜெயிக்கப் போகின்றோம் நம்முடைய உடமைகளை நாம் காக்க வேண்டும் நாட்கள் அதற்காக தான் பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்கும்படியாக தேவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் வேலை வரும்போது அவர்களை தேவர் செய்வாராக நடக்கப் போகிற காரியங்களில் இது நடக்கும் என்பதை அறிந்து நான் தேவருக்கு சோதனை செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யானை இந்த நெருப்புக்கும் கட்டரும்புக்கும் தான் பயப்படும் வேற ஒன்றுக்கும் பயப்படாது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கட்டரும்பு காத்துக்குள்ள போய்விடும் போய்விட்டால் அது ஒன்றுமே செய்ய முடியாது பார்ப்பதை உலகம் தான் இருக்கும் யானை பார்த்தால் பெரிய உருவமா இருக்கும் எதற்கு பயப்படும் தெரியுமா கட்டரும்பு கட்டரும்பு ஏறி காத்துக்குள்ளே போய்விட்டால் அது ஒன்றும் செய்ய முடியாது உள்ளே போய் அழித்துவிடும் அதே விடமாக சிறுவர்கள் சிறிய கூட்டம் நாம் இப்படி என்று எண்ண வேண்டாம் நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று மோசடி மோசையிடத்தில் சொல்லி செய்தி அறிவிக்கப்பட்டது அந்த நிலையில் நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார் ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான் என்னுடைய பிள்ளைகளுக்காக தூதர்களை நான் பரவத்தில் அனுப்ப போகிறேன் எதற்கென்றால் அவர்களுக்கு நான் அனுப்புகிற செய்தி தடை செய்கிறேன் அவர்களுக்கு நான் அனுப்புகிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிறேன் அல்லது அவர்களை பிரகடனப்படுத்துகிற அப்படிப்பட்ட தீமைகளை அகற்றும்படியாக என்னுடைய தூதர் சோனைகளை பரவத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார் அதுக்கு உதாரணமாக தானியலுக்கு இந்த செய்தி இருபத்தி நாலு நாள் சத்துரு தடுத்தான் பலமான தூதரை அனுப்பி விடுதலையாக்கினார் கடைசி நேரத்தில் அதாவது திராவிட சுத்தம் செய்ய அவருடைய ஜீவன் போகிற அந்த நேரத்தில் ஒரு பலமான தூதனை அனுப்பி பிதாவாகி தேவர் அவரை பலப்படுத்தினார் அதே விடமாக இந்த நாட்களையும் தேசத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறது அல்லவா இந்த ஆறாவில் இருக்கும்போது நான் கண்டது ஏதாவது நான் ஜெபம் என்ற சோதனைக்கு ஆரம்பித்தவுடனே அங்கே பரவகம் திறந்திருப்பதை நான் கண்டேன் அங்கே ஒரு பெரிய மகாசங்கம் கூடினது அந்த தெய்வீகமெல்லாம் உண்டாக்கூடி நிறைய எல்லாம் சூழல் இருக்கிறது அவர் ஒரு ஆலோசனை நடத்துவதாக நான் கண்டேன் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று அதாவது துஷ்ட சக்திகளை நிக்கலாகம் பண்ணி கீழ்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பரவ சேனையாக கூடியிருப்பதை நான் கண்டேன் அருமையாளர்களே நாம் ஒரு சின்ன ஜபம் ஒரு சிறியவர்கள் கொஞ்சம் பேர் கூடிய இந்த ஆலயத்தில் இந்த ஜபத்தை நாம் ஏறக்கூடும் என்று நாம் எண்ணலாம் இல்லை இல்லை இல்லை நான் கூடி வந்த உடனே பரலோகமையை திறந்து அங்கே பரலோகத்தில் சர்வ சங்கம் கூடுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் கூடுகின்றார்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலை அங்கு உருவாயிருக்கிறது நான் காணுகிறேன் அதுபடியினால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறோம் மற்றபடி பாவத்துக்கு முன்பாகவோ துர்மார்க்க சக்திகளுக்கு நாம் நம்மை தாழ்த்த மாட்டோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றார் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லுகிறார்கள் தேவனுக்கு தான் கீழ்படிய வேண்டும் மற்றபடி பிசாசுகிறார் பிசாசுடைய கீழ்களை கொண்டவர்கள் எதற்கும் நாம் கீழ்படிய மாட்டோம் எதிர்த்தே நிற்போம் ஆண்டுடைய நாமத்திற்கு வயது உண்டாவதாக கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார் செய்வோம் என்று சொல்கிறார் அதற்காக நான் ஆண்டவரை வாழ்த்துகிறேன் தேவனுக்கு அருமையினால் இன்று நாம் இரண்டு ஜபத்தை கத்தர் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து ஜபம் பண்ணி நம்மில் இருக்கிற பசுத்தாவியான நெருப்பை நாம் கொளுத்துவோம் நாம் கொளுத்துவோம் நாம் கொளுத்துவோம் தேவன் கூடி வருகிற எல்லா மாம்சக்திகளை சிதறடித்து நம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை பாதுகாக்கிறார் எல்லா கிருமைகளுக்காகவும் ஆண்டு வரை சோதரித்துக் கொண்டு சொன்னார்கள்